திருச்சிற்றம்பலம் திரு கருவூர் தேவர் இயற்றிய திருவிசைப்பா ஸ்தலம் தஞ்சை ராஜராஜேச்சரம் திருச்சிற்றம்பலம் உலகேலாம் தொழ வந்து எழு கதிர் பருதி ஒன்று நூறாயிர கோடி அலகேலாம் பொதிந்த திருவுடம்பச்சோ அஞ்ஞனே அழகிதோ அரணம் பல குலாம் படை செய்டோ நிலை மாடோ பருவரையாங்கர் வெண்திங்கள் இலை குலாம் பதனத்து இஞ்சி சூழ் தஞ்சை ராஜராஜே சரதிவர்கே நெற்றியீர் கண் என் கண்ணில் நின்றகலா நெஞ்சினில் அஞ்சிலம்பு அலைக்கும் புற்றிருவடியன் குடிமூழுதள புகுந்தன போந்தன இல்லை மற்றெனக்கு உறவேன் மறி தீரை வடவார் திடுப்பூனல் மதக்கில் வாழ் முதலை எற்றி நீர் கிடங்கில் இஞ்சி சூழ் தஞ்சை ராஜராஜே சரதிவர்கே சடை கேழு மகூடம் தண்ணீலாவேரிய வெண்ணீலா விரிதரு தரள குடை நீழல் விடை மேற்கொண்டுலா போதும் குறிப்பேனோ கோங்கினர் அனைய குடை கேழு நீரோபர் முடியோடு முடி தேய்ந்து உக்க செஞ்சுடற்படு குவையோங்கு இடை கேழு மாடத்து இஞ்சி சூழ் தஞ்சை ராஜராஜேச்சரதிவர்கே வாழியம்போதத்தரோகோபாய் வீட்டயம் வரிசையின் விளக்கலின் அடுத்த சூழலம் பளிங்கேன் பாசலராதி சுடர்வீடு மண்டலம் பொலிய காழகில் கமழும் மாளிகை மகளிர் கங்குல்வாயங்கூலி கெழும யாழோலி சீலம்பும் இஞ்சி சூழ் தஞ்சை ராஜராஜேச்சரத்திவர்க்கே எவரும் மாமரைகள் எவையும் வானவர்கள் ஈட்டமும் தாட்டீர கமலத்து அவரும் மாலவனும் அறிவரும் பெருமை அடலழல் உமிழ்ந்தழற் பிழம்பர் உவரி மா கடலின் ஒலிசை மாமருகில் உளிக்களிற்றரசினது ஈட்டம் இவருமால்வரை செய் இஞ்சி சூழ்த்தஞ்சை ராஜராஜேச்சரத்திவர்கே அருளுமாறருளே மாறாள அடிகள் தம் அழகிய விழியும் குருளும் வார்கதும் காட்டியான் பெற்ற குயிலினை மயல் செய்வதழகோ தரளவான் குன்றில் தண்ணீலா ஒளியும் தருகுவால் பெருகோவான் தெருவில் இருளேலாம் கிழியும் இஞ்சி சுழ்தஞ்சை ராஜராஜே சரத்திவர்கே தனி பேரும் தாமே முழுதூர பிறப்பின் தளிரிறப்பு இலை உதிர்வு என்றால் நினைப்பரும் தம்பால் சேரலின்றேனோ நெஞ்சிடிந்துருகுவது என்னோ கனை பேரும் கலங்கள் பொய்கழுநீர் சூழல் மாளிகை சூடர் வீசும் என பேரு மணஞ்சை இஞ்சி சூழ் தஞ்சை ராஜராஜே ராஜராஜேச்சரத்திவர்கே பன்னேடுங்காலம் பணி செய்த பழையோர் தாம் பலர் ஏம்பலி திருக்க என்னேடும் கோயில் நெஞ்சு வீற்றிருந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன் மின்னேடும் புருவத்து இளமையில் அனையார் விலங்கல் செய் நாடகசாலை இன்னடம் பயிலோ இஞ்சி சூழ் தஞ்சை ராஜராஜே சரத்திவர்கே மங்குல் சூழ் போதின் ஒழிவர நிறைந்து வஞ்சகர் நெஞ்சக தொழிப்பார் அங்கழல் சூடராம் அவர் கீழவேனல் அலர்கதீரனையர் வாழியரோ பொங்கேழில் திருநீர திருநீரழி சீவனப்பில் புனல் துளும்பு அவிர்ச்சடை முழுப்பர் எங்களுக்கினியர் இஞ்சி சூழ் தஞ்சை ராஜராஜேச்சரத்திவர்கே தனியர் எத்தனை ஓராயிரவருமாம் தன்மையர் என்பயத்தினர் கனியர திருதி கரும்பர் வெண்புரி நூல் கட்டியரட்ட அறமிர்தர் புனிதர் போர்க்கழலர் போரி சடாமகுடர் புண்ணியர் பொய்யில்லாமையற்கு இனியரெத்தனையோ இஞ்சி சூழ் தஞ்சை ராஜராஜே சரதிவர்கே சரளமந்தாரஷண்பகவகுள சந்தன நந்தனவனத்தின் இருள் வீரி முழுப்பின் இஞ்சி சூழ் தஞ்சை ராஜராஜே சரதிவரை அருமருந்து அருந்தே அல்லல் தீர்கருவோர் அரைந்த சொல் மாலை இறைந்தின் பொருள் மருந்துடையோர் சிவபதம் என்னும் பொன்னேடும் குன்றுடையரே பொன்னேடும் குன்றுடையோரே சுவாமி பெருவுடையார் பிரகதீஸ்வரர் அம்பிகை பெரிய நாயகி திருச்சிற்றம்பலம்